你知唔知邊個作曲家叫肖史塔哥維契啊？咩契弟話？咁你中唔中意肖波？咁你用個雕 con 未啊？咁你有冇聽過個小提琴家叫史比華波夫啊？你作㗎？你個細路仔踢波咩？你有冇聽過 Air on G string 啊？咁有冇料過范冰冰啊？咁你知唔知咩係 D 大調啊？D 大調不如屙督尿咁啊！咁你知唔知邊首係幻想交響曲 啊？ Symphony Fantastique，咁你知唔知咩係粉嶺飲 high tea 啊？哼，你唔知啊，所以你咪要聽老漢推估咯。逢星期一八至十，城寨見。怒喝推鼓鼓鼓 聖誕快樂啊！哇！今日咧我哋又話今日好似話要買六合彩啊？嚇，又話咩獨撚過聖誕嘅喂？邊個講㗎？但係點解咁開心嘅？唔係，我覺得我要公開，我要公開多謝呢個白蘭高啦。白蘭高又唔嚟，啊於是乎今日又有靚女嚟做嘉賓啦。啊！打個招呼先，係，hello，我又係我伊麗莎白啊！聖誕節又見到我啦就係，超級 美少女鬼妹啊！係咪我哋公我要我哋我同阿施主要公開鳴謝白蘭高啊！你玩得開心啲啊嚇，慢慢喎，唔好趕喎，啊係我唔使翻嚟㗎啦。係我哋即係冇畫面啊，講得準啲啊！啊，即即係係講。白蘭高今晚唔使翻嚟啫，我哋唔係叫你走，唔係佢一陣即刻搭車咧過趕過嚟啊！會唔會坐直升機嚟咧？嚇咦天台降落。哇！啱啱 今日就係我哋個題目叫獨撚過聖誕，咁啊點解播啲咁開心咧？係咪啊？正所謂咩咧？係咪因為唔開心就聽多啲開心嘢咧？ 其正所謂其實獨撚一個更開心啊嘛，咪就係哦，係咪啊？真係所以好開心嘅。呢個真係係一種係咪一種字 understatement 嚟嘅？即係態度，生活態度，即係點解都解得掂嘅，你話即係乜都有得解。好嚟，乜都有得解。哇！頭先呢個咧就係誒 Arthur Fiedler 指揮 Boston Pops 啊，成日都 Arthur Fiedler。仲啊誒今晚應該冇 Rina 啦 嘛？啊冇 Oscar Nini。誒，唔好唔好咁老定住。啊，個 Boston Pops 咧，其實就我有冇提過佢嗰啲人腳咧，就係即係佢哋其實就係 Boston Symphony 嘅嘅嘅人嚟嘅。係咁啊，可能唔係 first desk 誒，唔係首席嗰啲啦，咁但係都係堅嘢。咁啊，你睇 Arthur Fiedler 咧，如果你有啲誒，我咪有冇見過啲封面封面啊？伊麗莎白嗰啲碟嗰啲。 冇喎，都應該應該好七十年代啊，即係好可可樂廣告嗰啲朋友㗎，我估。就 Ar- Arthur Fiedler 扮鬼扮馬噶嘛，即係係㗎有時又着埋嗰啲咁嘅，着埋嗰啲咁嘅衫啊，又即係即係扮鬼扮馬咁啦。你睇佢好似唔係好認真，即係卡拉揚就唔會着到好似佢咁啦，黃色西裝，又黃啊，又綠啊，有時又扮聖誕老人啊，有時又肯德基叔叔個朋友，係啊，搞埋啲 話你唔好得意啊講，我真係覺得呢個係肯德基叔叔嚟㗎佢咁啊細佬。咁咧嗱，我哋有啲人咧就即係掛羊頭賣狗肉嘅，係嘛？咁啊，即係個樣好似大師咁樣，其實賣埋啲嘢咧就好流嘅。嗯，但係呢啲咧就即係掛狗頭賣羊肉啊！咁調翻轉，啊，你睇佢好似啊，都唔係好好大師咁啊喎，但係咧啲料就就好勁嘅，就好正嘅。不過佢我認得喎 不過佢哋 Boston Pops 呢對嘢咧就係佢誒 係攞嚟推廣古典音樂咁啦，咁啊幾乎誒佢、玩親嗰啲都冇悶嘅啦，即係阿 Arthur Fiedler 咧就話你古典音樂咧就唔會悶嘅咁樣嚇，即係佢唔會玩啲太近嘅嘢，係啦冇錯，啊最即係近啊類似逼去到機啊嗰啲就唔好唔好搞啊。 w a s p e a k i n 唔跟，咁啊但係誒、但係佢哋最近咧即係去到 我諗德福扎克第九交響樂咁啊啊啊 New World 嗰啲啦，From the New World。 Yeah 嚇咁你都會聽得到 Arthur Fiedler 都有錄音，咁啊好，但係就好唔會聽到佢玩 Buckler 噶啦 m a n a 應都冇噶啦嗰啲，即係的確冇見過啲錄音啊。係啦冇錯，咁啊或者李斯特嗰啲佢都會又玩啊，最多都係玩嗰首《愛之死》係咪啊？嗯，嚇愛之死個名近啊嘛， 個音樂就唔近。聽到死。嚇、愛之死喎，大佬嚇。咁啊，頭先嗰度你頭先 pick 聽唔聽到有幾多首聖誕嘅音樂喺度啊？冇留意幾多首，我就知好多首啫嚇嘛。咁啊，其中啊唔好講講曬啦，又講幾首啦。咁就係咪我講一首啊？特別諗起咧，有有嘢講咧，就首 Jingle Bell 啊。嗯你你知唔知首 Jingle Bell 咧本身咧 就唔係聖誕歌嚟嘅？啊，係嘅咩？係啊，本身本身嗰首歌亦都唔係叫 Jingle Bell 添，啊叫 One One Horse Open Sleigh 啊嘛，啊咁就喂，唔咁啊知喎呢個要嚇聽你娓娓道來喎。佢本身就俾 Thanksgiving 嘅，啊咁後來你知啦，即係跟住後來咧就誒唔知點解咁樣啦嚇，你知聖誕節就係唔知點解嘅節日嚟噶嘛， 係咪點解係嗰一日啊？咁啊點解嚇又又會白色聖誕咧咁樣嚇？我白色聖誕肯定係有歧視啊！係你當澳洲人唔使過聖誕，咁啊，即係點解又有麋鹿啊？點解又有聖誕老人啊？點解又有耶穌啊？咁啊，全部啲嘢哇，咁關咩事啊？全部堆埋一堆嘅嚇，關耶穌咩事啊？十二月廿五號係咪啊？嚇誒呢個冇人 唔講都冇人會拗噶啦。即係啊相傳十二月廿五號耶穌出世呢個日期係係假噶嘛。係呢日最緊要係紅日啊嘛，唔所謂啦，係咪呢個先？紅日就後來嘅事啦。所以咪最緊要係紅日咯，唔係咩？冇錯，即係而家對我嚟講最緊要係紅日，最緊要有假放。唔係咁廿五號嗰日，十二月廿五本身就已經俾人霸咗㗎啦嗰日。相傳就係嗰個呢個係一個羅馬人嘅節日嚟嘅，十月廿五號係咩話？嗰個字好深㗎，唔深啊，Solistic 㗎嘛係咪啊？ 係咪係咪啊？咩嚟㗎？即係佢慶祝冬至。冬至嗱係差幾日嘅啫，真係而家計出嚟冬至同埋聖誕差幾日嘅啱啱啱啫。啱去到嗰個嚇咩咩咩嗰個嗰個太陽。誒太誒日頭最短，夜晚最長。係啊係啊嚇咁啊冬至，但係誒 OK OK 都係嗰個字啊。咁另外同一日咧，亦都係咧呢個即係啲啲異教徒嗰啲誒太陽神嘅嘅嘅節日嚇， 咁、都係同一個意思咧，因為啱啱個太陽去到嗰日冬至，咪最主要就係點解用咗呢日做耶穌出世咧？其實咁係嘅喎，即係歐北歐嗰邊最短日，即係日照最短都係呢兩日嘅日子嘅，咪係咯。嗰個係計算錯誤嚟嘅啫，係錯誤嚟嘅因為因為係係 within 嗰幾日之內。哦哦，係啊係啊係啊，十二月廿二啊嘛，今年嘅冬至啊啊啊 幾日之前咪差差唔係聽日啊，sorry，聽錯我做咗字啦，差幾日唔。係同我哋個冬至嘅唔同啦，我哋其實你原則上應該係同一個嘅，咁可能係計算嘅誤差，北歐又唔同啊嘛，誒唔會嘅一樣嘅，全全世世界都全個地球都係嗰日嘅啫，即係呢啲係計算，即係度度有計算有誤差都唔出奇。有咁嘅事，有個日曆呢、個有排講嘅，只不過就推估講唔係幾好，即係計算計算日曆係一件 一個分開嘅科目嚟嘅，可以係。 OK，但係我哋跟咗跟咗人哋啊嘛，跟咗佢先啦，咁點解佢會結果即係誒猶太人嘅彌賽亞會喺十月廿五號出世咧？相傳就係因為你嗰個時代最簡單講啦，就係、誒、以色列啊大大衛嘅王國早就已經冚咗旗啦嘛。係咁啊，即係猶太人係被壓迫嘅民族嚟嘅。咁我哋慶祝彌賽亞生日啊，當然要低調啦。最低調嘅方法就係喺人哋好高調慶祝嘅時候撈埋一齊去 哦，即係。黐埋去。魚目混珠呢個就真係掛冇錯掛羊頭賣狗肉啊！魚目或者魚目混珠。嚇，即係我哋叫做騎劫啊！而家騎劫如果社運就叫嗱唔算嘅，嗱而家騎劫咧就你羊頭就變咗狗肉啊嘛，嚇咁佢而家就你有你羊肉，我有我咪我有我喺度食狗，即係玩埋一堆啦，玩埋一堆即係撈埋一堆。係啊哦，咁即係光復啦。嚇 即係嗰啲又唔係騎晒劫，總之走埋落去。 都可以係嘅，因為光復完之後咧，繼續係人哋你俾即係譬如人收翻個場啊嘛。譬如好似嗰啲大喺大圍車站嗰啲人去嚇、去攞個樂器出去，冇錯啲音樂人出去啊搞，即係係同地鐵啊講誒誒嘈地鐵嘅時候咧，嗰啲人就出嚟嗰班咧。就又搞本土啊，又又搞板水貨啊，嗰啲就係好似啲基督徒咁啦，哇！ 嗯，就要搞另一個指呢引出嚟個講説話要小心啲啊！我唔知係得罪結果係得罪咗基督徒定得罪咗唔係我呢個，唔係我呢個係問題嚟嘅啫，即係係咪咁啊，楊師傅？哇！我哋如果將呢個基督徒化做 X，本土化做 Y，A 走咗去 Y 嗰個場度 X 就出現啊！用數學講係咪肉好難聽得明咧？好，咁就易搞。咁啊，詳情咧就可以上網睇下聖誕嘅起源同埋好多即係 fest 就係到底佢點樣嚟啦。如果唔中意睇英文咧，可以睇劉天賜先生嘅笑話基督，咁啊裏邊啊講咗好多嚇阿次官啊講咗好多呢啲聖誕啲搞笑嘢㗎啦。呢位前輩阿劉前輩，佢應該係非常之熟聖經嘅，誒、或實甚或係其他旁邊嘅文獻佢都熟。誒、就唔唔使熟聖經㗎啦，你只要睇過啲關於講聖經嘅書， 你就可以全譯咗佢就全部寫得晒出嚟㗎啦。哇！咁似我今日我哋講，我同事講係一種寫作方式。因為好多好多好多講過㗎啦，嗰啲呢啲係係嚇係。咁嗱，你話誒、有啲啊，仲有講一樣嘢，有啲人咧話咩誒 Xmas 啊咁樣咧，係話 X 啊，咁啊有啲基督徒咧傻更更有話有 X 你啊咁啊咩 Xmas 啊 Christmas 咁樣啊， 唔係 Couchamas 咁樣。啊，咁個交叉係點嚟咧？佢係簡寫啫喎，我一直都以為係。嚇，咁啊，佢哋又覺得啊，交叉即係唔尊重佢哋個佢哋嗰個心目中嗰個神啊，耶穌啊，嚇，咁但係佢哋有所不知咧，就係、嗰個交叉個 X 咧，就係、誒、希臘文嚇嗰、個嗰、個 Chris 嘅一個一個 Christ 簡稱嘅簡稱嚟嘅。誒希臘文寫嗰個 Christ 就 個樣係有啲似個 X 啦嚇。哦，係喎。嚇係啊，就 C H I 咁樣嘅。哦佢呢個係 C H I 嘅嘅簡稱嚇，即係 Chris 嘅簡稱嘅再簡簡稱唔係我哋冇冇 visual 好難講嘅，係啊即係仲要用希臘字母嚟拼咧，嗰、個希臘字母個第一個字母，喺呢個希臘嘅 Christ 呢個字嘅第一個字母咧，就係、好似有交叉嘅。係啦，冇錯啦嚇。 咁呢一個呢一個叫法咧，Xmas 咧嗰個歷史啊耐過 Christmas 好多。哦。咁啊，有啲人傻更更咁啊，見到你交叉佢，佢又唔高興咁樣。冇噶啦話，你一定要寫到大家都好熟噶啦話。呢個一千年左右啦，如果叫 Xmas 嚇，即係即係希臘呢個用交叉用個 X 去。哦，即係用 OK，我一直都以為真係單純嚟簡寫，純粹係 音詞，原來真係簡寫，但係係有有原原因嘅簡寫。係啊，有理由嘅個音你讀唔到 Chris 啦，X 嚟噶嘛。要學希臘文。交叉 X 咁樣 Chris 咁樣你嚟，學完希臘文就可以睇咩啊？睇 Iliad。就係咁啦。嗱咁同頭先嗰首我話 Jingle Bell 咧，又係好似嗰個聖誕節咁樣咧，又係嗱個耶穌嗰個咧已經係 嗰日日十二月廿五已經係即係唔知點解係嗰日噶啦，已經係是但啦咁樣嚇。咁咧嗰首歌咧又唔知即係 Jingle Bell 咧，本來又唔係講 Jingle Bell 嘅，咁啊唔又唔係講聖誕嘅，又擺埋落去聖誕節。總之你 hit 咪得咯，係咪？因為 Jingle Bells 咧呢首咧係有有啲犀有啲好犀利嘅嘢嘅話，據聞係全係全世界 頭廿五首錄得最多嘅錄音嘅最多人錄音嘅一首歌嚟嘅。咁誇張咁，頭九首都係貝多芬係咪啊？我諗唔係啊，作下我諗 All In 山嗰啲可能都明白。嚇咁 hit 嘅 Jingle Bell 原來嚇、One Horse Open Sleigh 嚇咁啊，原來又係又係錯配啊，同埋你有另一首咧 Joy to the World。 Joy to the World 本身就係比較宗教啲嘅啦，係咁啊，based on 誒、應該係 based on 詩篇九啊八啊大衛王寫嗰啲咁樣啦。咁但係原本咧 就係講基督再臨嘅喎，即係應該復活即係應節用嘅。該係呢個啟示錄嘅嘢嚟嘅。唔係應該係末日嘅歌嚟。啟示錄嘅嘢，七誒七隻馬定幾多隻馬？唉，都唔記得咯。即係 Joy to the 啟示錄 world 就 angel sing 咁樣啦， Yeah, 就唔係 yeah, 講 就唔係講聖誕節嘅時候嘅，咁但係你是但啦，總之你中意就擺埋落去嚇、聖誕都係咁啊嚇。咁、對於好多人嚟講咧，可能就係有唔同嘅諗法，有啲可能係白色聖誕啊，唔知點解白色啦嗰陣時係，即係同呢個以當時誒猶太地冇乜關係啦，可能。白色誒，哇！呢個地理問題喎，嗰邊冬天落唔落雪嘅咧？喺喺死海嗰邊，誒 冇㗎係咪啊？凍又會凍嘅。凍咗一定凍夜晚好凍㗎嘅咪凍係一定凍噶啦。不過白色聖誕更加似係因為去誒、即係基督教去咗歐洲之後，大家個聖誕節咪白色咯。係歐洲人嘅聖誕，啊，或者甚至係美國即係人嘅聖誕，啲南美洲喺喺南美洲或者喺呢、個誒、澳誒澳洲咁已經唔係白色啦。係啊，冇錯啊。咁啊，同埋有啲人喺度拗咧，就係、誒、 喂嗰陣時嗰啲牧羊人啊，聖經故事啊，牧羊人又話喺個曠野嗰度放緊羊，跟住啲天使啊，喂，你你個王出咗世啊，咁啊，快啲去啦，咁啊，咁啊點解咁？如果係冬天都好，就算係嚇嗰呢邊都好凍噶嘛，仲夜媽媽咁啊走去放羊係咪？喂，其實我好耐冇睇嘅喎，不過不過呢個係謎之一嚟嘅，即係同嗰個十二月廿五，即係咪日日嗰個 誒係咪冬天出世嗰個問題？因為有人考證過就似乎係似係耶穌似係六月出世。係不過我唔知嗰啲考證點做啊。同埋冬天放羊呢個一個問題啦，佢即係定係翻譯錯咗，係牧羊人吞泡，冬天就出去瞓覺。佢其實冇羊嘅。但係你夜晚唔係放狗喎，放狗就有機會啫，放羊啊唔會啊，係咪啊？喂，呢個呢個咪可能羊襟襟凍啲咧，佢有層毛啊嘛，係咪啊？但係放，但係唔好少 夜個牧羊人唔襟凍啊嘛，係啊，出去食其實草啊嘛就。係佢牧羊人唔襟凍嘅。哦，即班羊係唔關事嘅，真係羊嚟嘅，羊群嚟嘅，即係去邊就去邊，係啦，冇錯。都係故仔啦，唔知啦，誒，我冇放過羊，我唔知。我都冇見過喎。祖家係種田嘅，就唔係種放牧嘅。哦，呢啲唉，所以我我就係、我就係覺得咧，就係、無論係 聖誕老人個古仔啊，或者係即係基督教個古仔啊，或者甚至聖誕節係要 shopping 嘅，呢啲、都係全部掛羊頭賣狗肉。唔係咁，你聖誕節要 shopping 就唔係好特別嘅，乜節都要 shopping 噶啦。係除咗清明重陽暫時未係之外，嚇，嗯，節日遲下都可 shopping 能係㗎啦係啊唉，唔係其實重清清明重陽都有 shopping 啊，做咗第二啲咧唔講嘅大家。嚇，買第二啲， 買第二種貨幣係咪？哦，嗰、個引起嚴重通貨膨脹啊！呢、個喂，講起原來關事原來，燒咁多落去，哦，原來係咁。喂，我哋啱啱播一首咁 high 嘅啦，我哋不如先認認一認個題先。有啲咧，即係真真係可以俾啲獨撚聽嘅，係咪啊？一個一條友過聖誕咧。 有我以前成日聽啲聖誕音樂咧，就係、全部都唔係話咁樣咁嘅歡天喜地，你蒸乜鬼蒸高 bell 啊嘛，好煩噶嘛。有 Alpha Filler 呢啲咁好聽就唔同啦。喺商場播嗰啲真係煩死，想打爆佢個喇叭啊嘛。但係而家大家唔知藏咗喺邊嘅，好難揾㗎。啊嗰啲聲唔知邊度飄出嚟喎。 係嘛？嗯即係完全係配合唔到自己心態，咪街啲人咧懶開心咁樣，係咪啊？咁啊、自己一個咁啊係咩心情？跟住就仇恨社會啦。喂，好危險啊！呢度係咁啊，就係要我咧就會響起呢一首歌 初戀啊，呢首真係聽到喂，你我驚聽到跳樓喎，我哋真係讀 L 的話，未算仲未算啊，嚇，但係呢個仲有啲更兇狠嘅。寂寞嘅小提琴啊，係咪啊？幾好聽啊！我 O 覺得 K 啦，點唔算啊？唔算寂寞冇啊。啊，頂多都係幽怨啫。係咯，有隊樂隊喺度頂係咯，住，係咯。啊唔係好似上次 Bach 嗰啲 Partita 咁， 我呢只好寂寞啦。白色聖誕嚇、一浸一浸咁樣嚇、即係同埋咧，你知我哋咧，我哋今天我咧都係寒夜裏看雪飄過啊嘛，呢啲雪咧都係幻想嘅啫嘛。梗係啦，南方人講雪，香港上一次落雪記錄好似係一八八幾年， 有噶，喺太平山頂，哦哦，即係中環都冇啦。冰嚟嘅咋，誒，嗰嗰陣時嘅 record 係雪咯，就唔係冰，因為你如果結霜啊，就年年都有啦，唔好去塞車睇添。係啊，但我記得就係好似幾年呢幾年都有落過喎，呢個係飄雪結霜嘉年華。啊，飄雪嘉年華嗰啲係 係咪係咪發泡膠嚟㗎？好嚟嘅新界有啲掃餐懵，整啲假雪喎。飄完之完之後掃餐懵。啊！我哋香港係得嗰啲好厭惡嗰啲雪嘅啫喎，啲盧覓雪嗰啲咧，我同佢冇乜仇口，我我唔評論嗰啲，我冇我都冇手，我就口水先唔講係咪？係純粹厭惡啫。無端端我唔會借佢，冇小心啲，小心啲，唔啊好逐親。呢首啊， 呢首啊，即係聽完之後，你話想跳樓啊，聽埋呢首先啦，不如嚟， 琴王 Joshua Heifetz 海費茲拉嘅唔使 White 跳樓啊 Christmas，聽完我呢啲拉琴嘅，咪要跳樓咯。即刻燒柴啊，燒炭，唔好咁啦。聽下都 OK 啊咁。拉到成條蛇咁樣 g l i g l 滑嚟滑去咁樣。犀利。啊 h i f e s 嘅特色啦，啊我有譜啊呢個，哦唔使俾我啦，係啦， 拉唔到啊，睇下都得咁嘅。嚴重啊？唔唔難拉，但係拉唔到好似佢咁咯，係咪要換咗佢佢只琴先啊？嚇要換咗佢個人先得。哦，係啊，咁啊要揼地嘅喎，揾師傅咯因為喎。 h i f e s 隻琴咧，而家即係竟然喺 San Fran 個手席度，有時成日攞咗出嚟用啊！ OK，嚇 h i f e s 本來就話呢只琴我俾俾咗對翁博物館嚇，咁、就唔好俾人掂嘅嚇， 除非咧啲好顯赫嘅演奏家先可以掂，即係好似帕格尼尼嗰啲 case 咁啊。哦，即係其實主都唔使俾人點啦，真係。咁但係人死咗嚇、就冇話事權㗎啦。咁啊冇錯跟住有啲人又話點樣咩咩要人類嘅文化遺產啊，應該要俾人聽得到啊。咁啊咁啊竟然你話借出嚟都都可以講得通啊，但係竟然俾咗個樂團首席嚇嚟咁啊，拉咁就。啲可惜啊。即係大家又覺得誒嘥氣啦，咁啊拉，咁啊 咁當然手直又唔差啦，但係你就襯唔起呢個琴。但係啲琴咧聽出嚟啲聲都唔係幾好喎，即係所以你話俾咗隻琴你都冇用，你意思係佢拉出嚟個音色唔好定係？即係 Sam Fan 個手直係啦係啦係啦拉出嚟就你唔覺得嗰隻係一隻靚琴咯，係啊，唔係 h i f i s 你咪會唔會變咗 h i f i s 咁聲啊？唔會，都係 結果都要睇人。買琴係唔會信技術，送技術。係啦，等於冇錯買相機係唔跟呢個攝影技巧嘅。係啦，冇錯，即係只不過你部靚嘅相機，佢可以影到嗰啲嘢，啊，如果你得嘅話，嗱，其實如果你得呢一個 condition，你擺喺任何情況都係啱。咁但係有啲機咧，可能你好得，但係始終受個器材有限制啊嘛。係，如果你本身係一個大師嘅話，嚇、 唔係，我覺得真係一個老老雀啦，即係唔好話高手啦，其實係唔可唔會受制於個架撐嘅。你俾個針孔我都影到。我我我印象印象中睇過香港有個網絡嘅 YouTube 台啦，佢哋就請一啲外國好知名嘅攝影師攞嗰啲芭比玩具嗰啲咧。哦，yes，我嗰個見過呢個 project。嗰個幾好睇係嘅，即係即係當然影到，即係點講咧？當然唔係高質素相，但係你會見到有啲嘢睇下咁樣。但係你係見到 第一嗰啲人係好好好熟個攝影嗰個基礎技術啊！你俾個 toy camera 佢一樣得，哦行出去猛陽光猛啲嗰度影，一樣影到嘢，一樣一樣係可以靚個構圖啊有嗰樣嘢即係嗰啲係基本嘢嚟嘅，即係有翻佢哋個人嘅風格啊，自己有簽名嘅，好得意嘅。係啊，係我就睇過嗰個嗰咯。個好得意啊！係啊，都係啊。你聽講啊 Millstan 有一次同同 同唔知好似同利物浦定係咩樂團又係又係利物浦，唔知有冇啲故事。成日都利物浦都係人哋講俾我聽，又話斷咗線啊！哦又親歷其境嘅，又我講咗俾我聽嗰、個嚇，因為佢喺樂團度拉嚇，咁啊斷斷咗線，跟住就即刻立手直支琴嚟拉咁啊，跟住開頭拉幾個巴咧，啲聲都係粗粗地咁樣啦嗯，嚇。過咗幾個巴之後咧，啲聲變翻 Millstar 啲聲嚇， 咁啊個手直嗰啲琴啊，梗係唔夠 Millstar 嗰啲 strat 咁靚啦，爭好遠啦，係嘛？上身係啊，咁但係咧，即係即係阿 Millstan 咧，就一攞攞攞咗起支琴咧，拉咗幾嘢咧，又似翻去嘅喎，即係好似你頭先講影相有個色力場，係、即係佢諗兩嘢就開始知道點樣就嗰啲力啊，點樣嚇、想想表達自己啲嘢。咁當然啦，始終佢 如果真係咁勁嘅話，就唔使買 strat 啦，Millstan。咁啊，始終都係佢用佢自己最中意嗰啲嘢，就梗係。得心應手最得心即係係啦，冇錯，稱心滿意咁樣啦。啊，我聽過有個類似嘅古仔，又係誒誒講，即係阿車神書物家咧，嗯哼，嚇走去誒嗰啲幫啲車雜誌試車啊，試試埋嗰啲唔知福嗰啲福特嗰啲普通嗰啲家庭車， 咁啊棍波咁啊，咁啊嗰個嗰個即係嗰個主編誒唔知係咪主編啊？嗰啲雜誌嗰啲人就坐埋落去咁。哦，整蠱人噶嘛係嗰個嗰條片係唔係嗰個，唔係嗰個，唔係嗰個我想講嗰個咧就係咧，佢哋試完試咧，咁啊即係試圈咁樣啦吓，咁啊咁啊頭一個圈咧，佢話嚇死人啊！好覺得孫物家好似冇車牌咁啊，唔識揸車咁啊， 嗰啲入波咧入到狂拎狂能啊，又唔係揸開呢啲車，又又完全即係完全係一好唔順啊，又錯又又掃成波瓦又成嘅。嚇，佢頭一個兩個圈兩個圈都係咁樣，跟住第三個圈咧，佢就話覺得舒密加好似揸咗呢部車十年咁，就係佢其實一路係咁試係咁試，即係全即係用咗各樣方法點樣呢個車嘅特性係點摸到數，第三個圈已經係 哇，好似呢架車揮灑自如係屬於佢咁樣啦，已經、即係好似 Milstar 拉琴咁咯。我哋頭先講講開話，譬如 Hi-Fis 咁樣嚇。攞咗佢隻琴都冇用啊，都唔會出 hi 咁嘅聲。當然隻琴係好嘢啦嚇。White Christmas 嚇、呢、個即係聽完之後真係，唉，戚戚然啊！即點係解會得一個人咧？嚇。咁我哋不如聽翻一個， 我哋又嚟多一個 White Christmas，沖起翻少少先。 Thank you. 呢首好 Hampton The Hampton 啊，The 係 The Hampton String Quartet 啊，呢個四重奏啊，呢個碟咧就而家喺街度咧揾極都揾唔到啊！好多年前啊， 係有兩隻碟咧都係佢哋嘅，就係、聖誕歌我成日都播，簡直好似圍住喺火爐邊咧。即係因為聽四重奏有種咁嘅感覺啊！喺火爐住家邊咁嘅係係啦，喺度拉拉拉咁樣嚇。咁啊，你隻碟就 What if Mozart wrote Have yourself a merry little Christmas？What if？ What if，係啊，係佢仲有係一個 What if Mozart wrote 咁樣嘅系列嘅，哦係啊。咁啊，如果莫扎特寫嚇呢啲咁嘅聖誕歌，就會寫成寫成點點咧嚇？就會求好似頭先咁啊。咁就玩得幾次喎。幾 Q 啊！我覺得個 idea 好好，係咯好得意。佢完全係有啲古典風格咁樣出咗嚟嘅嚇。咁咁我我哋連格呢個係不不是古典音樂。咁啊，即係俾佢編一編咁啊，當堂 唔唔同晒啦，係咪？開開心晒嘅，呢個就開心版本咯。呢個嗯 White 開心 Christmas 嚇，即係 Mozart 點解？即係佢又唔用 minor 食啊嚇，喺度拉呢首嘢。咁住 Mozart Mozart 都有啲嚇噏噏嘢噶嘛，係少量嚇，應該寫 minor 咁樣寫到嚇個 White Christmas。唔叫莫扎特啊嘛，你都講到少少量嘅作品先至係啊嘛，係咪？嚇，但係都幾得意啊！呢個得係咪啊？意。 咁啊，但係就又係，但係呢首咧就配合唔到，都係我哋呢個讀 L 歌聖誕啊。呢個係咪嗰啲咩嗰啲咩媽媽買成 set 莫扎特課其中一一楷嗰啲番外咁樣嗰啲嚟？就係啲小朋友咪由細聽莫扎特聽到大，之後都唔知佢係邊個嗰啲咧。講咩啊？伊麗莎白嚟嘅，唔好意思，會今日啩眼瞓。聽唔明。唔會啩？呢即係 你講話媽媽話俾細路仔聽嗰啲胎教嗰啲啊嘛，係啊係啊嗰啲肯定係不知名樂隊拉㗎啦。哦呢個有朵嘅喎，Hampton 唔 Song 係啊！我以前整嗰啲全部勁嘢嚟㗎。哇咁嘥錢嘅，你公司梗係揾揾啲唔使錢嗰啲嚟整啊嘛。同埋我嗰陣時 P 即係整嗰啲咁嘅 compilation 咧，咁啊，梗係哇自己 揀啲勁嘢啦，係咪啊？即係自己想聽，因為係揀揀啲揀啲唔係 Woodburn 彈走去彈啊咁啊嗰啲啊。 budget 嘅公司出咁，哎呢個好揀呢個。唔係嗰啲嗰啲死晒啲 artist 咧，就好易啲攞嗰個嗰、個 white 嘅，即嗯即係同埋我哋自己公司用翻自己公司嗰啲咧，就好易攞嘅嗯，嚇。除咗有幾個人咧，就係、唔就好難，幾乎擺唔到落 compilation 嘅，就係、尤其是 Toscanini。 哦，因為 Toscanini 咧就惡到飛起嘅個家人啊，嚇、即係覺得你唔可以，即係你黐埋落其他另外啲 artist 都要得佢同意嘅。咁我而家即係現則 Toscanini 嘅作品仍然係係嘅家人管理緊。係啊，好好犀利。好惡噶，幾好係咪啊啊！？咁但係 Hi-Fis 咧就易啲喎。你話出 Hi-Fis 誒咩全集啊，出 compilation 都仲有得傾喎。因為 Hi-Fis 個仔咧 就做生意嘅，嗯嚇咁啊有得傾，容易啲搞。原來咁。咁啊 Toscanini 啲家人咧都仲係當 Toscanini 係神咁樣嘅，啊咁啊即係唔可以侵犯嘅，啊咁啊比較麻煩少少，啊難傾啲，啊咁啊我頭先講起呢呢個我哋播舞啦，唔再播 White Christmas 啦，啊咁啊就三個版本今日播咗。咪一隻咁短， 大家都唔係好慣噶啦，咪播夠三隻咯。係啊加埋都只不過九分零鐘。咁咧，我哋跟住咧都冇乜誒，真係啲獨撚歌啦，係咪啊？係播埋呢首啦，好冇？細路仔歌係咪？誒，播埋呢首啦，我哋就再跟住播嗰啲開心啲嗰啲啦。又唔開心㗎，呢首都唔係唔係幾開心啊，又係自殺嘅。呢唔知咩節嚟嘅真係，有有咁多唔開心嘅音樂。不過唔同人聽咧， 有唔同嘅感覺嘅又。嗯，係有啲人一聽到呢度想死嘅，有啲人咧聽咗之後咧，翻轉頭。有啲咧就話。生活滿希望即係就話好正咁樣。有啲人咧又話諗起聖誕嘅，唔知點解嚇一雞多味嚇、音樂就係咁啊！睇你諗到啲咩，聯想到啲咩啦。好，我哋聽下。 咩回憶啊？綠袖子，簡直係考生嘅噩夢啦！我覺得綠袖子嘅話，點解咧？以前阿楊師傅啊，唔知有咩有咩來歷啩？唔好意思啊，呢嘢爆得滯嚇。死人咩？哦，唔係我我係考第一第一屆嘅英文嘅 listening 嘅。 哦，我就最後一屆會考嘅，誒暴露年齡係咪？暴露年齡即刻冇啊！嗰時誒、我諗而家公安考試都用緊呢只歌做所有任何關於聽嘢嘅時候試咪啊、等等播真真嘢啊，全部都用呢只，仲一定係呢一個版本嘅喎，仲要你係試嗰個 headset 啊，試嗰啲信號啊，收唔收到啊嗰啲咧？誒，全部都係呢只就係播呢、個，呢、個咧就 exactly 就係你哋 考生聽到嗰個版本啦，就係、係 full solo 嘅，好煩噶嘛。就係 Sir John Barbivoni 指揮嘅，咁亦都係不過識揀喎呢個，唔知邊個咁叻喎？呢、個呢個版本真係好到不得了，嗰啲弦樂哇一浸一浸咁樣浸死你啊！喂，以前啲公務員都好有品味嘅。嚇咁啊，Van Williams 咁就嘅作品就叫 Fantasia 誒、on Greensleeve 咁啊嚇，咁啊 綠袖子咧本身咧就係唔係唔係 Van Williams 作嘅，咁就係綠袖子本身係一首誒。民歌，誒係咯傳統英國嘅一首 folk song 嚟嘅，嗯咁啊好幾百年㗎啦，嗯嚇咁啊咁啊誒 Van William 就改咗呢個版本，咁啊亦都係幾最最知名嘅其中一個改編啦嚇。嗯咁、但係同聖誕，即係我哋知同會考同 DSE 有關啦，係咪 會考就會考嚇，DSE 啊 DSE，都有關？都係公開考試啦。誒又係呢個版本。唔係啲學生歌就即係聽到就驚啦，係咪啊？聽到頭一頭頭一個盒已經個 call 已經即刻打冷震嘅，已經知係呢個啦係知知你呢個認得啦係咪啊認得真係好悲哀。係好誇張。好好聽㗎，但係啊，其實好好聽，不過不咁樣搞一搞，哎呀係咪啊？嘥搞彎晒，晒，浪費即了。係好似六八九唱一唱喜歡你咁樣嚇， 即刻唉加強啲唔使聽，哇！六八九賺賺天津就大爆炸，有一深半深圳一半咁好，哇就冧嚟啫，冚咗廿幾間廿幾棟樓，唉我都唔想提㗎啦，咁好彩冇俾佢賺過啫。我都唔想提㗎啦，呢個一你一提咧，唉就忍唔住有啲開心啊，唔知點解，即係唔係幾好啊？係咪啊？死人冧樓啊嘛， 梗係啦，唔應該開心啊嘛。都係㗎。咁但係我誠實啦嘛，個感覺唔知點解，唉真係。不過咧就係咁啊，香港如果真係好似深圳一半咁咧，真係都都死啊！真係死咗啊！嚇。唔得掂。咁啊，而家我哋睇到嗰啲咁嘅工程啊，或者甚至地鐵啊，都渣過以前㗎啦。喂，以前英國佬起啲咩大型工程，邊度話會延期超支啲咁嘅事嘅啫？ 嚇嚇，硬係唔知點解咧？英國人得，中國人點解唔得啊？就係唔得。係加句咁真係 真係弊。啱啱又攞咗幾廿億去做呢個咩啦？搞乜嘢？係攞咗幾廿億搞三跑定搞咩？又嚟係啱啱剪咗布啊嘛，又而家剪布剪到慣晒，佢把鉸剪好利嘅。係咪啊？係啊，唔係三跑啊，攞攞咗嗰嗰五個廿四億攞去攞去做咩，攞咗嗰個誒，定係港珠澳大港珠澳嗰個港珠澳大橋。哦，好嗰嗰個條唔係起咗好耐嘅啦咩？係未起完啊嘛，同埋漂移緊啊嘛，而家又要攞錢咯。嚇。係啊要，咁多咩？ 起有香港政府好有錢噶，世界少數係有盈餘嘅政府啊。同埋唔係我哋而家咧個全部都係乜嘢都係起咗先噶嘛，即係攞筆錢，你唔好以為起咗就即係筆錢搞掂咗，唔係起咗先，跟住之後就超支，咪再攞錢再攞錢唔。係你而家係呢一而家呢個政府嘅佢嘅點講啊？佢嘅修辭佢嘅 rhetoric 嚟噶嘛，過咗先，慢慢再講。我哋袋住先， 袋住先，跟住而家網絡廿三條又點講啊？點就係話即係先立咗法先，咁啊先修訂咗先，咁咪我哋再可以嚇、再慢慢再改啊嘛。講，發神經嘅你都。而家全部都係咁啊，咩都坤咗你，過咗先落搭。先。即係即係誒聽得太多呢啲咧，我哋都不妨講多兩句咧，就係唔好傻啦，過咗先，點解唔搞掂佢先攞出嚟啊？我哋而家咪越嚟越啲人咪完全唔受唔受坤啦。 但係我哋唔受坤，第哇一我唔知我哋係我唔知我哋係咪只係其實係少數人嚟嘅，此其一，此其二，唔受坤又點啫？你攞到上去立法會投票就過硬嘅， 係。有乜有乜計？即係有乜有乜計啊！真係冇計啊！真係。但係你咧，如果佢咁嘅以咁嘅進度咧嚇去咧，我哋遲早嗱，譬如澳門嗰啲人咁咁 澳豬啊嗰啲啊，我哋叫嚇嚇，即係講即係如果你你話講你講葡國餐廳嗰只葡式燒豬燒乳豬，嗱，即係如果我哋話即係講有港豬啊，咁澳門唔知唔知叫咩豬啊，葡豬啊，澳豬啊，而家唔係葡豬噶咯喎葡。豬葡國豬仔包。咁咧，但係咧，始終咧，即係譬如最近有個樓盤係嘛係爛尾咁樣，就幾千人湧出嚟嘅， 咪你有切身利益就呢啲即係太，嘢。因為因為太你知啦，即係太過離譜啊嘛。太啦太過離譜啦，而而且有切身利益啦。咁你講到誒咩、高鐵、三跑、港珠澳大橋呢啲，對就算納稅嘅人嚟講，都覺得唔係切身利益嚟㗎。嚇即係我最記得有個有個舊同事講嗰句先精警啊！ 誒、你阻咗佢唔起，佢又唔會俾翻啲錢你嘅，你咁多做咩啫？啊遲啲你咪你咪燒到自己嗰笪咯，係咪啊？你用你爛尾出嚟都要俾人俾人噴胡椒噴霧啊嘛，大佬。唉，真係唔係？我覺得即係我我嗰啲圈子嗰啲即係嗰啲同事，其實都係讀得書比較多嘅人嚟嘅，都都尚且係咁諗嚇啊！所以你話阿叻其實係好有市場嘅。咩阿叻。喂，唔好再講佢啊 ！Don't make stupid person famous。係但係講不過講起阿叻咧，而家唔有講係講講兩句啦。講講真，而家即係呢一輩，我諗冇人會覺得阿叻係即係阿楊師傅呢啲就唔同啊！你即係同我年紀啊唔同啊，係咪啊？我咩即係你扮咩？我哋你我呢啲後生仔係咪啊？嗱，問誒，我話唔準啦啊！講問下伊麗莎白，你覺得阿叻叻唔叻啦？叻叻哥嚇 係咪叻哥啊？講緊嚇，即係冇第二個啦，荷蘭係你叻啊！吓，我係知道佢好似講講嘢九唔搭八咁嘅啫喎，我知佢喎。講嘢九唔搭八。係啊，成日覺得係咁串咯，同埋串串工咯。嗱係咪啊？嗱，即係佢覺得佢咁唔搭八傻佬一個咁噶嘛，係咪咁啊？ 即係覺得好似傻佬咁咯。係咪加翻佢呢個以上對話之中加翻意見咁哦，唔樣？係呢啲個人意見節目啊嘛，但係我哋又唔受港管條例管嘅，啊咁就得啦。管一到上嚟封我哋一扮。係。咁我哋， 但係好多人都覺得呢個傻佬嚟㗎啦，而家嗰啲係嘛？唔知係咪同嗰啲荷爾蒙失調又有啲關係啊？係咪啊？唔係，即係你關於 life cycle 呢個就我哋就唔評論啦。不過又要問下於飛老師啊嗰啲嚇，即係嗰啲李天命啊嗰啲啊，整無啦啦變咗打油詩啊嗰啲呢。唔係嗰個嗰個唔好講啊，嗰個真係。有可能係荷爾蒙啊、性啊咁啊。唔係，其實呢個係悲劇嚟嘅，即係講得衰啲，你睇下啲人點樣俾人一車車咁車去投票， 你就知道係幾唔方便嘅真相。係，不過我覺得即係一方面係咁啊，另一方面嗰、個即係多人唔唔更加唔鋸啊，其實係唔係少咗喎？即係出嚟即係即係參與抗爭啊，或者社運啊，或者誒誒、呃去誒誒、呃呃就算區選咁細，以前真係冇乜人理嘅，而家都多人講，多人睇。咪其實過咗舊年嘅佔領，其實我諗大家都感覺到個社會係變咗嘅。但係誒、 呃抱住我哋呢種心態嘅人，我我仍然認為係佔少數嘅。若果唔係，應該係嚇、反對派控制咗區議會嘅，而唔係好似而家咁繼續係建制派控哇，好制區議灰會。喎、楊師傅。哇！聽翻隻開心啲嘅。係啊，聽翻呢首歌先啦，呢首啊真係啱你聽啊！ I saw mommy kissing Santa Claus 啊！一定嚇死啦個細路！嚇咩啊？見到阿媽錫聖誕老人，你仲唔係嚇死？跟住諗緊死啦，點同爸爸講咧？哦，就唔係聖誕老人錫媽咪，就係阿媽咪錫聖誕老人，你話幾大幾大童年陰影啊？係咪好啱聽咧？楊師傅呢首歌點解啊？開心晒即刻，咁啊越拉越激動添啊！臨尾 聽得出。唔知想表達啲乜嘢，又係嗰又係嗰隊嘢啊，對 Hampton String Quartet 啊！啊呢啲碟佢買唔翻，喺竟然又喺啊 sorry 又喺 Apple Music 度又幫佢買廣告，係誒營業部嘅同事唔該做嘢。係啊，遲啲真係攞到啊！不過我哋一唔即係遲啲，我哋一陣有利益啊，咁樣一陣又話俾俾人告噶啦。嗰個營版權業部好似未開啊，未請人。 唔係，所以我哋加評論，我哋而家加評啦，頭先無端端度放咗多少嘅，係啊，咁啊啱啦。係啦，就係咁樣唔播晒。啊，所以網絡廿三條，你話對我哋影響幾大真係。係嘛？遲啲一陣咧，我播呢啲歌咧，一陣又話又話點樣唔冇氣房啊，又話唔知乜鬼，冇要氣房啊，使唔使我哋化埋妝拍埋咁先至算係氣房？又唔 即係一陣話我哋認真，我哋做節目好認真噶嘛。係係啊，我講啲話題幾認真啊，係啦，又關心獨女，咁啊賴嘢啦嚇，即係哎呀即刻俾人告啊！中添。原來咁。係咁啊！哇！呢、個編曲咧真係即係又話莫扎特如果寫，不過呢個又啊唔係好莫扎特，真係我覺得。我覺得我覺得有少少偏貝咯，瞓到後邊嗰邊係咪？即係 硬係好氣勢磅礴咁樣，但係唔知啦呢啲就其實我成日都撈亂嘅。係咪啊？係咪啊？啊 What if 啊 Mozart wrote I saw mommy kissing Santa Claus？好慘成件事，好慘。童年陰影。但係就即好好鬼好聽嘅呢呢首嘢，正唔正啊？好正啊！唔唔睇魔術當四重奏聽都幾好聽。但係你有冇聽過呢首歌本身？即係 Michael Jackson 唱嗰個版本？嚇有唱過咩？ 有啊，佢細細個細細個即係仲係 Jackson Five 嘅時候哦唱好多呢啲歌噶嘛。我反而冇聽過。係咪啊？我之前唔知點解，嗯唔知點解就喺度揾 Jackson Five 喺度聽係咯。有冇唱唱下嚟 out 咁啊？嗰時未啊，未變嗰時聲啊未啊，未變聲，小朋友聲嚟幾歲㗎㗎咋。有冇唉？冇未有，做唔到呢個未有效果。媽咪未有冇咁啊？冇冇啊 哇！係冇啊冇啊冇。嚇得香港人唔知興唔興咧，冇聽呢啲當係有冇聽？好似商場比較少啲少喎，比較少。因為香港好似咧多數我見啲聽嗰啲誒誒 Jingle Bell 啊、Joy to the World 啊嗰啲都有。其實我覺得呢啲先啱香港人聽喎，即係以古典音樂 mix over、cross over 或者乜嘢，呢啲先似係啱香港人聽嘅嘢，即係有少少古典味，但係又唔會聽得悶，但係又好有好有 feel 啊！你明唔明啊？幾個熱鬧係人喺度，啊但係我講呢首歌本身咧，I saw mommy kissing Santa Claus 咧，香港就唔算好熱門喎。冇煙通啊嘛，即係冇嗰啲誒 Jingle Bell Joy to the World 嗰啲，或者煙筒誒耶穌揾老婆嗰啲咧， 譬如耶穌揾老婆、耶穌揾你笨嗰啲，想揾我笨啫喎，就係咪嗰啲有係有埋有埋改埋廣東話嘅詞噶嘛？係咪啊？即係譬如咩聖誕爺、李阿爺嗰啲都有噶嘛？但係呢首冇詞喎。係啊，因為我聽人講話之前你又有聽啲小朋友過啊？你又有聽過聖即係聖誕爺、李阿爺嗰首咩？冇喎嗰首，你要上 YouTube 揾粵語跟住唔唱片啊知揸住咩咁樣嗰啲啊嘛。 嚇即係我哋有啲我咁嘅驚，我驚一陣唔係網絡廿三條，係淫褻及不雅物品條例。啊！伊麗莎白冇聽過係冇啊啊咁啊要上下嗰啲唔知嗰啲討論區，可能又揾得翻明白明白。係我啲人話以前呢好鬼好聽首歌係嘅。係係話咩？啲小朋友唔係媽咪要擺低啲牛奶同埋曲奇俾聖誕老人，跟住之後咧就所以小朋友先會見到，因為唔想俾啲 聖誕老人食咗佢啲曲奇，所以先見到咁樣咯。哦呢個故好似啊，不過唔知係咪？哦咁就結所以啊，但係點解媽咪就會係咁嘴嘅聖誕老人咧？因為食咗啲曲奇啩，唔知啊。我份人係好唔單純啊，已經，所以即係呢個好絕對係絕對係同嗰個聖誕老人係邊個有關，又又陰謀論啊！ 好多個聖誕老人嘅原來。係嗱講講起有啲咧 誒好流行嘅聖誕歌，但係香港又唔算好流行啊，但係又好好聽喎嚇。咁、仲有一首啊，又係喺呢隻碟度四重奏嚇、簡直係喺個火爐邊咁啊，聽住啲聖誕歌咁樣一路唔知飲緊紅酒啊，又或者扮聖誕老人錫緊人哋媽咪啊咁樣嚇一樣咁開心嘅。 OK 哇，Chipman Song 花鼠花鼠原來叫叫花鼠啊！原來係啊，松鼠嘅一種啊，即係嗰啲啦。啊嘅卡通片畫成咁樣嘅就話，嚇。唔知我嫌佢哋好有冇睇花鼠俱樂部啊？冇啊！成總之成成群出沒嗰啲咧，即係而家好興黃色嗰啲番薯咧，嗰 mini 唔係番薯啊，哦唔係知 Minions 啦啊，嗰啲即係花類似鼠啊， 即係類似係嗰啲一嚿嚿成堆出嚟嘅會依啦依啦嗰啲我就唔嗰睇㗎啦個嗰嗰啲嗰啲花鼠，你睇花鼠俱樂部嗰啲咧，Chipman 就係個個吸咗笑氣咁啊嘛把聲，係啊，咁啊好辛苦啦，聽佢哋。咁噶嘛嗰啲係啊要吸咗笑氣啊嗰啲，或者要 download 個 app 先可以變聲。一個咪嗰啲咁啊，係呢只呢只 花鼠唱嗰隻， 原來上過 Billboard 第一位，哇咁勁有冇咁犀利啊？一九五八年。所以所以呢啲呢啲美國人就一聽就好有嚇、有 feel 啊！童年回憶啊！呢啲真係如果啲誒喂19年紀年紀年紀大啲啦，要係啊嚇。而家啲細路話呢啲係古物嚟㗎啦，可能直情都係㗎啦，係咪啊？考古學嘅，係咪幾年前都係已經係歷史啦？咪就係你都聽唔出啦，都話頭先都聽唔出個旋律係咩？ 係咁啊，即係好好好聽啊！但係嚇你上 YouTube 就抄下呢個 Tripman，佢即係直情即係最舊嗰個卡通咧，佢哋就喺度成班咁樣吸咗笑氣嘅啲咁嘅花鼠就喺度唱啊，咁啊好好過癮嘅。明白。啊，咁啊，誒，喂，有冇發覺嗰啲呢啲好聽嗰啲聖誕歌咧，即係同啲同啲耶穌嗰啲都唔係太大關係。 因為而家聖誕節同耶穌係冇乜關係噶嘛。其實我認真諗，我諗唔到咩聖誕歌即係噏得出嘅係關耶穌事嘅喎。哦，你唔翻聖堂啫，嗯，聖堂唱嗰啲肯定關耶穌事。你誒誒嗰個咩咩聖善嘢咯，就係記得嗰首咯啊，咩嘟嘟嘟嗰個咯。不知不覺呢啲歌你阿爺啊嘛，啊我就我就知我諗起嗰首啫喎。唔係呢啲未必會喺商場播啦，嗯。 啊其會有㗎。都有㗎。有㗎，你知佢係見播啲乜，你其實都唔好留意嘅。我一定有係行街行得少嘅。係咪近年？呢同埋排成日播。同埋如果係古典音樂咧，又關聖誕咧，如果真係好關聖誕事嗰啲咧，多數都悶到嘔企啊！ feel 到啊！嗰啲嗰啲嗰啲即係譬如誒誒嗰啲誒 cantata 嗰啲神曲啊，裏邊嗰啲咧，係你 第一時間我都諗起有人聲唱，跟住唱唱下會唔知去咗邊嗰啲咧，嚇有咩唔知去咗邊？即係教堂嗰啲人會唱嗰啲咯。 哦，即係教堂有人喺度唱，你係坐喺度聽，然後佢哋唱唱下，你又唔知去咗首先邊。係咯，首先你唔會聽得明佢哋唱咩文先啦，即係。唔係通常我哋聽聽下，我哋個靈魂就唔知去咗邊㗎啦一一嚟咧，我又唔知去咗邊。我又想講多次嗰個樂評又喺度聽音樂會扯鼻鼾啊！我唔知啊咩啊，唔係集集都講啊嘛，我哋我哋就每集都講一今次。集又要講多次講多次啊，講多次啊，嚇，又講。係啊，我冇聽過喎。老婆鬧啊！ 話唔講係都要講我想知喎而家。啊！咪聽聽聽 concert 嘅時候扯晒鼻鼾咯，一醒翻，哦，大師嘅音樂真係令人真係陶醉嘅。跟住編樂評啊，又可以成篇寫翻出嚟嚇，呢啲就係勁。好講完，哦啊，今集又講一次，下集記住提我又講我多次。哋而家決定啊，改變主意係集集都講一次，下次講我嗰個 version。 O K，啊花鼠咁啊啊，仲有啲咧 誒古典音樂咧，就夾硬就會拉到啲關係嘅，即係因為有有有聖誕情節嘅。你諗諗到啲咩啊？食火雞。嚇！果然你嘅聖誕節同耶穌冇乜關係我咯。諗唔到咯喎，咪先關耶穌嘅聖誕節係點先諗下先。未必關耶穌，但係會拉到去聖誕嘅。哇， 但但首歌就擺明嘅冇話過係聖誕㗎嚇，古典啊！好多嘅，俾啲提示你啦。好啊好啊，我而 聽就知咩啦？呢、個係咪啊？二呢？係啊，茶記啦，全部都係柴可夫斯基係嘅 Nut Nutcracker Suite 啊，係中文叫咩啊？胡桃夾子組曲組曲係係個組曲 gap，好鬼好聽啊！呢首嘢係個名就聽到都痛啊！Let crack nutcracker 啪一聲，啊咁樣咁樣 crack 個 nut 咁樣，哇！ 笑咗好血腥。好嘅聲，聖咁誕樣節。夾爆個呢個 nut 僅次於呢個呢個僅次於呢個攞錘仔。我我就我就冇睇過呢個芭蕾舞喎。我都冇睇過啊！我即係我一萬年前睇過，即係呢個係久遠嘅記憶。嚇咁啊，又通常有有啲聖誕樹啊，有啲老鼠吱吱吱啊，又會見到好多禮物啊嗰啲咁樣，佢有啲玩具兵團咁，即係有立過下啦咁樣啦。 即係我嗰陣時去聽都係為咗，其實係想去聽 Nutcracker 而唔係去睇芭蕾舞。芭蕾舞我中意睇誒睇誒個排練啊，係係 rehearsal 好鬼正，點解啊？由呢個不雅物品條例啊，唔不啊，好優雅唔關事嘅，係咪啊？好優雅嘅，即係跳到成身汗咁樣咧，跟住又着埋啲好貼身嘅衫啊咁樣咧。原來即係力咁量嘅表現。就即係表達到 嗰啲係啦，啱啦，講得啱。楊師傅果然係果然係有經驗啊！唔係我我想像力豐富嘅。嚇 l e c r a c k e r 頭先播你咗咧，唔去睇打籃球咁啫，打籃球我都中意啊，踢波我中意咧，係啊，好活躍啊！蜘蛛。係啊，但係芭蕾舞嘅排練咧，佢個衫緊啲啊嘛，打籃球冇咁緊啊，好鬆啊嘛啲衫。潮流會轉嘅，遲啲會係噶啦，會緊噶啦。係啦，咁啊 頭先咧一年啊播咗三段啦嚇，咁啊第一段咧就係誒 Chili Bidaci、Sergio Chili Bidaci 啊大師嚇，咁啊指揮慕尼黑愛樂啦，啊咁跟住嗰兩段咧咁啊啊終於又有啦，話冇 Toscanini 就有，係服啊！啊 Toscanini 玩嘅 Nutcracker Nutcracker 咁就。不過 幾即係超級大師啦，即係呢兩個係咪玩呢啲咁嘅？即係我哋有啲人話呢啲細路仔音樂嚟嘅喎，呢啲好聽咪得咯。啊，其實呢啲細路仔音樂先至係嚇，即係可以講係柴可夫斯基嘅代表作啊！誒，我同意㗎。同意同意。係啊，寫得非常好佢啊幾隻芭蕾舞組曲都幾好聽嘅。 係啊，唔係淨係 Nutcracker。 Sleeping Beauty 啊嗰啲啊，啊，天鵝湖啊，天鵝湖有天鵝湖 OK 細路仔音樂。香港人就可能誒、呃熟悉就天鵝湖啦，因為 Sonic 你譬如你睇誒誒 IQ 博士啊嗰啲，佢都係跳天鵝湖噶嘛。啊，日本人用古典音樂做配樂又好精警嘅。咁啊個故事故事就嚇咁樣，即係誒天鵝湖啦，係唔好唔好講啦，好戇 Q 噶啦。唔係啊，留翻遲啲講柴可夫斯基嘛，唔係咩？嚇 有人有我哋有聽眾話又想叫我哋講下柴可夫斯基啊。好快講完嘅喎，如果柴可夫斯基播最後三隻 symphony 咁已經完咗個節目。啊！到時又要又要又要請阿伊麗莎白上嚟啊！佢啲柴記迷嚟噶嘛。嗯係啊，啱晒我我第一次指揮公開表演喺西班牙又係指柴記啊，就係指呢首第一首個 march 咯。哦因為本身想指嗰個 waltz 嘅，但係咧我個老師就話你揾到四支康，我俾你指咁樣，跟住就失敗咗啦。就冇冇人係吹。啦，所以你話小朋友音樂其實都誒 嗯咁有冇又玩唔玩到好似 Toscanini 或者 Chili Bidaci 咁好先？嗯冇啦冇啦，嗰個即係唔唔計 acoustic 啦，即係始終都係少啲人嘅咁樣係啦哦。即係樂隊細啲嘅。係啦，即係一個 percus- percussion 係一個人打幾步咁，辛苦晒。完即係咁全係講啦，我又唔喺現場聽啦，就我真係都 即係鼓勵下你，你你應該個現場感好過 Toscanini 啊，嘅，係啊係啊，好有 echo 即係好好有話。唔係因為你真係現場啊嘛，係啊我哋都係聽錄音㗎嘛，係啊係啊，喂乜嘢都贏唔到係贏現場長咯。久係有道理。係啊，頭先 Toscanini 嗰個咧，窒窒窒窒窒窒窒嗰啲，同埋嗰啲吱吱吱吱吱，好似真係老鼠仔咁啊啲聲，啊好好過癮。嗱，古典音樂 咁啊間唔中，咁啊即係夾硬又賴到啊呢呢首，係咪啊？咁啊有，不如再整多首勁勁嘢啦嚇，又麻麻地好聽啊！不過呢首。做乜啊，嘢？所以我我個人啫，係咪？我我個人，但係呢首啊，真係同宗教有啲關係啦。嚟啦！ 大堆頭啊！誒個錄音係臨尾有少少穿崩啫，嚇炸到散咗飛起嚇咁啊！五幾年嘅錄音好難得嚇啊！哈利路亞嚇蝦餃燒賣係咪啊？蝦餃燒賣，蝦餃燒賣係咪啊原？來廿九。又有名嘅，全部都好啦，我而啊家。啲稍為稍為出名啲啲古典音樂都俾人加晒啲名啊！唉果然係廣東話。啊，真係。 啊，因為你知唔知嗰啲唱意大利歌劇嗰啲，即係喺喺美國揾食嗰啲意大利佬啊，啲女高音男高音啊，成日咧都玩啲美國佬噶，玩啲美國人啊，即係有時喺啲歌劇度咧專登亂咁唱啲歌詞噶，哦，因為即刻你聽唔明。係啦，恰你聽唔明意大利文啊，咁啊，可能即係譬如。 即係好似呢啲情況咁啦，你係哈利路亞，佢就唱蝦餃燒賣啊，咁誒食咗飯未啊？咁嗰啲咧，咁啊用意大利文唱，你唔知佢唱乜啊嘛。真係唔知。點知啊？真係唔好講笑，真係我都冇唱，自己冇唱過咧，唱過都唔會知咯。其實。但係有都係淨係知個音嘅啫，係咯係咯又唔係真係學過意大利文。但係有呢味嘢㗎，啲友真係亂咁唱。但係所但係咧，如果真係好似譬如 Toscanini 指嗰啲歌劇咧，就冇呢回事啊。 因為 Toscanini 意大利佬啊，同埋佢嗰啲熟到啲歌詞熟到不得了，佢跟住一路一路指一路自己都唱埋一份㗎嘛嚇，所以所謂 fa the most famous baritone 啊嘛，最佢唱埋一份，因為係話最最世界最知名嘅男中音就係 Toscanini，俾俾人夾佢之後，因為佢成日唱埋一份啊嘛。哦，有時啲錄音都聽到嘅，你聽到真係㗎佢佢把聲唱埋嘅，咁搞係笑。啲歌劇，咦？ 係啊。聽到兩把聲唔係咁樣，我我我最近揾咗嗰啲唔係 Toscanini，我揾下先。嗱，你話譬如誒誒 Glenn Gould 你彈琴，佢又咦我揞埋一齊啦，一路彈琴一路把口又一路冇收咁啊，咦咦咦咁樣啦。係 Toscanini 咧啲歌劇咧就唱埋嘅好多時都。原來啲 friend 嚟嘅仲啊，咁啊，至於家鄉樂嗰啲就唔會啊，歌劇咧佢就即係大歌劇迷，即係大歌劇指揮啦，佢直情係咁，而且佢熟晒啲歌詞， 熟晒啲每一粒音啊、燈光啊，誒不過唔好講佢啦，Toscanini 嗰啲啊，佢嗰個時代，我奇人諗係歌劇都係一種好，仲係好一種好流行嘅娛樂嚟嘅，係啊，冇錯啊，所以指好多應該係。冇錯啊，譬如 Mahler 去大都會揾食嘅時候就係即係指歌劇啊嘛係，就係俾意大利佬崩走咗佢，係俾 Toscanini 冇辦法，崩走咗佢。德國人都係唔爭氣。 佢佢又話佢又最慘，佢啊即係情緒問題啊嘛，佢都似係啊，一陣又話俾人係歧視咁樣，唔係佢啲音樂係，我覺得係顯示佢係有啲係有啲係有啲情緒問題。遲啲講佢啦，係咪啊唔係話咗唔講嘅啦咩？ ？Mala 係啊，揾揾揾日冇咁灰嗰陣時候講下佢，聖誕節灰啲係咪？又或者可能本身都已經好灰嗰陣時先再嚇配合下，又要上天台咯， 咁咁大鑊。好驚啊！喂，誒、我哋呢個留翻個 option。啊嗱，頭先嗰個版本咧就同平時你聽嗰啲尼賽亞，頭先嗰個 Messiah 韓德爾嘅作品嘅神曲嚟嘅。咁啊，頭先嗰個版本咧，你聽就比其他嘅版本咧就哇大堆頭好多，一開始已經有平拎神能又叉又剩咁啊，平時嗰啲又冇嘅。咁啊個，因為咧嗰、個 orchestration 咧就完全重新編過，就係、誒、 指揮咧就係、誒、Sir Thomas Beecham 啊，啊犀利啊呢、個呢、個。你有冇聽？你識唔識啊唔識？你英國妹喎、 Sir Thomas 乜嘢話？好多人叫 Beecham Thomas，Beecham 唔識嘅喎。嚇係咪睇樣就認得嗰啲人嚟㗎？啊必定沉啊，必沉啊，係咩？係冇好似唔唔識喎，新嗰啲一定係認樣㗎喎。簡直係英國嘅樂團之父啊！有冇咁誇張啊？直情係因為咧， 頭先嗰隊 Royal Philharmonic 就係、又係佢組組成，就係、佢 founder 嚟嘅。咁啊誒，基本上英國嗰啲樂團都係佢搞嘅，原來係咁佢搞出嚟，London Phil 啊嗰啲啊，哦，啊跟住再又搞個幾四隊啊，好似又有冇咁犀利？係得 Philharmonia 唔係佢搞啫， Piano 就係嗰陣時即係而 EMI 家就同做新音樂嗰個。係 Philharmonia 就係當時就係 EMI 同佢誒誒 誒砌過嘅咁樣嚇，同 Royal Philharmonic 打對台嘅。好英國人樣，我唔認得，我唔識嘅。因為 Beecham 咧有錢仔嚟嘅，佢又出呢、個即係誒，如果即係啱啱誒阿車路士阿摩連奴啊俾人炒咗啦，就教波咧嘅串王 呢個就係指揮界嘅串王哦嚇，即係佢喺度話 Toscanini 都係係咪一個一個一個指馬戲班啲 band 嗰啲樂嗰啲哇 嗰啲指揮咁樣哇嚇咁講嘢，因為財大氣粗，但係咧嗯誒佢又得嘅喎，某啲嘢某啲嘢係得嘅喎，即係例如咧，嚇。例如 orgas organize 呢啲 orchestra 咁啊，佢同埋有有啲即係唔好太過複雜嘅音樂，佢係佢係有音樂感嘅條友，咁兼且佢講嘢好好笑嘅嚇，啱晒啦，我啱晒英國印象中人啦。佢係唔少錄音嘅佢喎。係啊，好 即係佢佢個人好有幽默感嘅，咁就咁同埋因為佢有錢，加上係老細咧哦嚇，咁啊有時指揮啲樂團就一定樂團就實聽佢話嘅。出嚟啊嘛佢。係，因為佢佢搞係啦，冇錯。Beecham 家族咧係一個好大嘅嘅嘅家族嚟嘅。咁我哋唔係好識啊，但係我哋啊伊麗莎白你可能就冇唔記得或者冇聽過啦嚇。楊師傅啊可能聽過啦， 有冇聽過百利法語呢樣嘢啊？巴黎法語有，我老豆以前都用。係嘛？咩嚟㗎？你有冇用過？法語呢一樣嘢咧，又係要入博物館啦，即係 gel 嗰啲 friend 啊，即前身係你要嗰啲啊嚟係啦，即係作用就係 gel 啦。冇啦，不過我而嗰個時代冇家佢都唔 gel 用啦。我即係以前阿阿阿阿四哥頭啊、頂文啊胡風啊哦，嗰啲呢蘇蛋撻頭用嗰啲，立到個頭靚哦嚇，好油油立立咁嗰啲咧，係啊係啊嚇嚇叫法語，嚇法語咁啊 咁啊，可能就唔未嗰陣時香港都最興都唔係用啲國貨噶啦，咁啊有一隻叫百利法語啊嘛，呢個就係 Beecham 家族噶啦，哦，唔怪之咁有錢，係咪？嚇仲因為呢個有指揮嘅嘅阿爺係嚇化學家嚟，定但係呢個字學亦都可以解藥劑師。 Thomas Beecham，啊呢個唔係指揮嗰個，係佢阿爺。哦 OK 嚇 就就係翻翻嚟有時就係就係誒搞咗所以搞咗啲法語出嚟。都係嗰啲人搞溝下溝下溝出嚟噶嘛。溝咗啲唔知乜嘢，誒戴落個頭度啦。哦，又又固定到噶嘛？有可能又係嗰個古仔嘛。本來想整萬能膠，屌唔得嘅，發脾氣打落個頭度，咦可以咁用原來。又或者嗰啲整埋啲膠嗯冇膠用嘅膠，點點知又發晦氣，又又劈落個頭度， 俾人四圍俾人嬲嬲人哋整都冇人要嗰個發明嚇，冇膠用嘅你就發明啲膠，我哋要啲膠有咁黐得咁黐噶嘛，一一滴就可以黐你喺個天花板度，係咯。結果過百幾年先發明，但係結果發咗達啦，發明冇膠用唔係冇膠用嗰嚇，就係嗰啲三 M 嗰啲告示貼啊係啊係啊，呢係啊個個 project 本來係萬能膠嘛。 嚇。唔係呢啲呢啲，喂，不過呢啲呢啲唔係好講客嘅，呢啲可以講下。呢啲咁嘅 innovation 好多都係意外嚟㗎嘛。你而家好出名嗰隻，呢個而家最出名嘅一隻成藥，誒一隻嚇處方藥就叫做偉哥。係偉哥嗰個藥隻藥嘅 project 本來係心臟藥嚟㗎嘛。嚇點知發現咧個副作用仲緊要過原本想要嗰個。就就發達啦，咁就係哦，藥廠就係咁發達㗎啦。啊。跟住遲遲啲仲有啲抗衰老藥咧， 又話可以活到八九幾歲咁樣咧唔係，但係我覺得佢首先解跟住就決咗點樣點樣揾食先啦，喂。嚇。跟住咧就係、就係嗰啲藥就係、係醫糖尿嘅喎話哦，本來係糖尿嘅 project，哦，真係厲害。嚇咁啊，又係唔知點解又會喺動物測試度咧，又話嚇延長到佢啲細胞嗰個活力啊咁厲害，嚇，咁遲啲啦係，佢又唔係抗氧化喎， 佢係加氧喎，令啲細胞。唔係我諗好難太認真對待嗰啲理論嘅，即係有時啲小錯嘅，因為我哋見啲我頭冇水，完全係。我有佢啦。有時啲科學理論咧，即係有時隔咗一排幾年又唔同咗。幾年幾個月嘅咋可能？ 日新月異。因為之前唔係話抗氧化又對身體又好啲，我哋衰老就係氧化過程。係而家但係又要氧有少少氧化，唔係嗰先至好個嗰個好難啊！嗰個我唔識啊，呢個又要增加 oxygen 個 supply 喎，係吸住個氧氣罩啦。真係吹脹。唉，講翻音樂啦，唉，頭先嗰個版本咧就係 Beecham 磅水啊，俾唔係佢自己編嘅喎，編到咁樣有大棚咁樣，就比平時 double 咗大塊啊，大樂團加埋啲成拎撞林。 解釋到都解釋到點解可以班到咁大班人出嚟咯，應該。佢就好似俾咗唔知一千英鎊啦，定逐個人？誒誒俾編曲嗰個啊，哦好多錢噶啦，大佬。係啊係啊，好多啊。呢個講緊係幾廿年前啦。就俾咗另另一個半個世紀啦，嗯咁啊俾咗四幾年啊， 咁啊，等下第一次首演四幾年，咁就俾咗誒 Eugene Ko- Goosen，咁啊另一個大指揮啊嚇嚇， 見你都冇乜嘢撈㗎啦咁嗰啲啊我。想識佢而家。嚇即係唔知係咪？誒幫我編嘢啊咁啊，當有錢收咁樣嚇，咁啊 Beecham 啊大把錢啊嘛嚇咁啊，咁佢就算籌錢嘅能力都好強嘅，一把口咁得串黃喎，啊講嘢又好笑。啊，佢就係佢有講嘅話誒 bagpipe 係好好嘅樂器，如果你係誒離開幾 幾幾英里外聽嘅話，係啊，呢個英女王靠佢做鬧鐘噶嘛，都幾好用，啊即刻一即啤咗即醒嚟。啊！喺樓下出去即刻醒啊嘛，幾犀利！啊，仲有仲有講過好多好多講講咗好多好串嘅嘢，嘢係咪誒 b i t c h a m 係幾好笑嘅一條友。啊佢只有啲芭蕾舞嘅音樂咧，又係指得好好又 優美，好好好靚，好有音樂感啊！簡單嚟講，嗯好有音樂感嚇。咁啊，至於啲誒即係需要好高紀律嘅嘢咧，誒、好精細啊嗰啲，好似就唔係佢嘅強項啦嚇。因為即係佢啊，有時即係唉排練幾次咁啊上噶啦嘛即係玩下啫咁啊！嚇，即係唔好太過緊湊咁樣啦，玩得嚇。理解佢就唔係嗰啲嚇， 呢啲咁嘅公子咁樣走出嚟撩幾下，誒幾好喎，錯少少再排多次咁樣，誒又好啲啦。跟住佢第三次就 concert 噶啦。哦，佢誒佢 exactly 佢自己講嘅呢句，係咪啊啊人哋問佢指揮你係點樣排練，佢就係咁樣講。啊第一由頭到尾玩一次，第二有啲錯，第二次啊再玩就錯少啲啦。嚇咁我執少少嘢，第三次就 concert 啦。咁啊，即係好睇對樂隊喎。 嚇、即係佢即係懶係天才波咁話俾你聽，哦我好叻咁樣啦哦明白嚇，使乜你咁樣排下排下咁樣。咁不過佢又試過俾人夾啦。嗯，嚇，因為嗰陣時 Toscanini 咧就出名整係記性誒記影印機記憶啊嘛，咁啊、個個都興起一種誒、呃即係好嘅指揮又要記譜，好好記性先係為之好指揮。咁 Beecham 啊據聞又學咗呢樣嘢，咁啊有一次啊伴奏 Horowitz 誒何路維茲大鋼琴家，你知何路維茲就係阿 Toscanini 個女婿嚟噶嘛，係咩？佢啊娶咗 Tos Toscanini 個女啊嘛，係咁啊排排排，跟住排練嘅時候排完咗之後，阿阿 Beecham 咧就係又唔唔睇唔睇譜啦，即係懶好記性啦。阿 Horowitz 完咗之後好串啊，同佢講。下次帶翻份譜啊， burn，簡直係 burn 啊！呢啲係 係好慘啊！就係咁嘅啊咁嘅人啦。係，喂，喂，喂，時間唔多，我想播多幾首喎，好嘛？好嚟。「 呢個知咩歌啊？雪橇車嚇 Rudolph 嚇呢首有個名就唔係叫雪橇車嚇咩，Rudolph the Red-Nosed Nosed Reindeer Reindeer 啊嘛。啊，係隻鹿，隻鹿，啊係一個紅紅鼻子鼻鹿嘅嘅嘅嘅麋鹿嚟隻麋㗎嘛鹿，係啊，係好 Q 大隻嘅麋鹿啊！咁啊車都撞散啦，係撞係架車撞埋佢架車散咗。啊，喂呢啲真係相當愉快啊！聽完。 好開心啊呢啲佢。仲有個編曲咧，臨尾咧再再誒裏邊插咗首耶穌揾老婆落去咪啊，河邊有隻羊啊，誒呢個係不同嘅廣東話版本啦。旁邊有隻象唔啊嘛係，我聽嗰個唔係咁嘅，耶穌困你三千蚊，今年也未還。原來咁。係啦，我聽啲版本好健康，我哋一發覺。誒有淫褻及不雅物品條例。係啦，我本開頭諗住好多啊，就 我都即係又係準備即係過分充足啦，整咗好多個，但係嗰啲都係唔好啦。我哋而家個 mood 係好 high 啊，聽完呢啲係啊，唔好聽啲太過即咩啦，咁啊太過低沉嗰啲。咁啊，呢啲編曲咧，我諗都係 Leroy Anderson 嘅嘅編曲，咁就由 Arthur Fiedler 咧去去即係大紅咗，係因為經 Arthur Fiedler 一玩咧，即刻好多人熟悉啊！咁但開係心啊！ 有一首咧，呢首嘢就真係阿 Leroy Anderson 咧自己作嘅，咁我哋呢首就真係雪橇車啦係咪啊 Starwine 咁我哋播埋呢首就就今今日就就到此為止啦啊！咁啊祝大家啊個個〜聖誕快樂！係啊，開心嘅聖誕啦開心嘅聖誕啦嚇，就獨撚一個人最快樂啊嘛。係啊，獨撚又開心，唔獨撚又開心啦嚇，講晒唔嚇。關我事咁。好啦，咁啊整埋首雪橇車俾大家聽下啦 Mm-hmm.知唔知邊個作曲家叫肖史塔哥維契啊？咩契弟話？咁你中唔中意肖波？咁你用個雕 con 未啊？咁你有冇聽過個小提琴家叫史比華波夫啊？你作㗎？你個細路仔踢波咩？你有冇聽過 Air on G string 啊？咁有冇料過范冰冰啊？咁你知唔知咩係 D 大調啊？D 大調不如屙督尿咁啊！咁你知唔知邊首係幻想交響曲啊？ Symphony Fantastique，咁你知唔知咩係粉嶺飲 high tea 啊？哼，你唔知啊，所以你咪要聽老漢推估咯。逢星期一八至十，城寨見。路坎推古古古古。